மோகினி அவதாரத்தை பற்றி கேள்விப்பட்ட பரமேஸ்வரன் அதை காண மோகினி முன் தோன்றினார் மோகினியை கண்டார் மோகினியும் பரமேஸ்வரனை கண்டாள் இருவரின் விழிகளில் இருந்து ஒரு ஜோதி தோன்றியது அயோனிஜனாக ஆனந்த ரூபனாக அநாத ரட்சகனாக ஆபத் பாந்தவனாக அரிகர புத்திரனாக அவதரித்தார் எனது ஐயன் ஐயப்பன்